திருக்கடம்பந்துரை சுவாமி திரு கடம்பவனநாதர் திருவடி போற்றி தேவி திரு முற்றிலா முலையம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி தொண்ணூறாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் தீலாமுலையாள் இவளாகிலும் அத்தம் தீர்க்கும் அறிவிலளாகிலும் முத்தில மூலையாள் இவள்ளாகிலும் அத்தம் தீர்க்கும் அறிவிலளாகிலும் அறிவிலளாகிலும் அறிவிலளாகிலும் கற்றை செஞ்சடையா பற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை பெற்றும் ஊர்தி என்றாள் எங்கள் பேரையே கற்றை செஞ்சடையான் கடம்பந்துரை பெற்றும் ஊர்தி என்றாள் எங்கள் பேரையே எங்கள் பேரையே எங்கள் பேரையே எங்கள் பேரையே தனகிருந்ததோர் தன்மையராகிலும் தனகிருந்ததோர் தன்மையராகிலும் முனகு தீர தொழுது எழுமின்களோ தொழுது எழுமின்களோ கனகப் புஞ்சடையான் கடம்பந்துரை நினைய வல்லவர் நீழ்விசும்பு ஆழ்வரே கடம்பந்துரை சடையான் நினைய வல்லவர் நீழ்விசும்பு ஆழ்வரே ஆரியம் தமிழோடு இசையானவன் ஆரியம் தமிழோடு இசையானவன் இசையானவன் தமிழோடு இசையானவன் கூறிய குணத்தார் குறி நின்றவன் குறி நின்றவன் இசையானவன் காரிகை உடையான் கடம்பங்குறை சீரியல் பத்தர் சென்று அடைமில்களே கடம்பந்துரை சென்று அடைமில்களே கடம்பந்துரை சீரியல் பத்தர் சென்று அடைமின்கனே சென்று அடைமின்கனே ஏன பண்ணின் இன்மொழி கேட்கும் பரமனை பண்ணில் இன்மொழி கேட்கும் பரமனை வண்ண நன்மலரான் பல தேவரும் கண்ணனும் ஹரியான் பரமனை வண்ண நன்மலரான் பல தேவரும் கண்ணனும் அறியான் கடம்பந்துரை நன்ன நம் வினையாயினாசமே கடம்பந்துரை நன்ன நம்பினையாயின நாசமே நம்பினையாயின நாசமே நம்பினையாயின நாசமே மறை கொண்டம் மனத்தானே மறை கொண்டம் மனத்தானே மனத்துள்ளே நிறை கொண்ட நெஞ்சில் உள்ளுறவை மீனோ நெஞ்சில் உள்ளுறவை மீனோ கரை கண்டல் உறையும் கடம்பந்துரை சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினே கடம்பந்துரை சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினே வினை தீரத் தொழுமினே வினை தீரத் தொழுமினே நங்கை பாகம் வைத்த நரும் சோதியை பங்கம் இன்றி மின்களோ நங்கை பாகம் வைத்த நரும் சோதியை பங்கம் இன்றி மின்களோ பணிந்தழு மின்களோ கங்கை சஞ்சடையா கங்கை சஞ்சடையான் கடம்பங்குறை அங்கம் ஓதி அரண் குறைகின்றது கங்கை சஞ்சடையான் கடம்பங்குறை அங்கம் ஓதி அரண் குறைகின்றது அரண் குறைகின்றது அரண் குறைகின்றதே அரிய நான் மறை அரங்கமாய் அரிய நான் மறை அரங்கமாய் ஐந்து புரியன் தேவர்கள் ஏத்த நஞ்சுண்டவன் நஞ்சுண்டவன் தேவர்கள் ஏத்த நஞ்சுண்டவன் கரிய கண்டத்தினான் கடம்பந்துரை உரியவாறு நினை மடநெஞ்சமே கடம்பந்துரை உரியவாறு நினை மடநெஞ்சமே நினை ஹான ஊமையொரு பாகனை ஓமம் செய்தும் உணர்மின்கள் உள்ளத்தால் உணர்மின்கள் உள்ளத்தால் உணர்மின்கள் காமற்காய்ந்த பிரான் காமற்காய்ந்த பிரான் கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாதமே கடம்பந்துரை நாமும் ஏத்த நம்பினை நாதமே பாரணங்கி வணங்கி பணி செய்ய நாரணன் பிரமன் அறியாததோர் காரணன் நாரணன் பிரமன் அறியாததோர் காரணல் கடம்பந்துரை மேவிய ஆரணங்கு ஒரு பாலுடை மைந்தனே கடம்பந்துரை மேவிய ஆரணங்கு ஒரு பாலுடை மைந்தனே கடம்பந்துரை பெற்றம் ஊர்தி என்றால் எங்கள் பேதையே கடம்பந்துரை பெற்றம் ஊர்தி என்றால் எங்கள் பேதையே கடம்பந்துரை நினையவல்லவர் விசும்பு ஆழ்வரே நீள் விசும்பு ஆழ்வரே கடம்பந்துரை நினையவல்லவர் நீள் விசும்பு ஆழ்வரே நீள் விசும்பு ஆழ்வரே கடம்பந்துரை சீரியல் பத்தர் சென்று அடை மின்கணே சென்று அடை மின்கணே கடம்பந்துரை நன்ன நம் வினையாயின நாசமே நம் வினையாயின நாசமே கடம்பந்துரை சிறை கொண்ட வினை தீரத் தொழுமினே வினை தீர தொழுமினே கடம்பந்துரை தொழுமினே தொழுமினே கடம்பந்துரை அங்கம் ஓதி அரண் உரைகின்றதே கடம்பந்துரை அங்கம் ஓதி அறன் உரைகின்றதே அறன் உரைகின்றதே கடம்பந்துரை உரியவாறு நினை மட நெஞ்சமே கடம்பந்துரை உரியவாறு நினை மட நெஞ்சமே மட நெஞ்சமே மட நெஞ்சமே கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாதமே கடம்பந்துரை நாமம் ஏத்த நம் தீவினை நாதமே தீவினை நாதமே கடம்பந்துரை மேவிய ஆரணங்கு ஒரு பால் உடைமைந்தனே கடம்பந்துரை மேவிய ஆரணங்கு ஒரு பாலுடைமைந்தனே ஆரணங்கு ஒரு பாலுடை மைந்தனே கடம்பந்துரை மேலா நாம் செய்த வல்வினை வீடுமே கடம்பந்துரை மேலா நாம் செய்த வல்வினை விடுமே ஏன நன்றா நினைமின்கள் நோய் பாலான் ஐந்துடன் ஆடும் பரமன நூலால் நன்றா நினைமின்கள் நோய் பாலான் ஐந்துடன் ஆடும் பரமன ஆடும் பரமன ஆடும் பரமன காலால் ஊன்றுகந்த காலார் பூந்துகந்தான் கடம்பந்துரை மேலா நாம் செய்த வல்வினை விடுமே காலால் ஊன்றுகந்தான் கடம்பந்துரை மேலா நாம் செய்த வல்வினை விடுமே வல்வினை விடுமே பல்வினை